மகாபலி கவலைப்பட்டு விந்தியாவிலியை காட்டானாம் தன் பத்னியை மகாபலி சாதுக்களுக்கு தானம் பண்ணி இது பரியந்தம் நீ தானம் பண்ண வேண்டாம் சொன்னதில்லையே இன்னைக்கு நாம் பண்ணின பாபம் உனக்கும் வேண்டாம் தோணி போச்சோ காட்டாளாம் உடனே நமஸ்காரம் பண்ணி இந்தியாவளி அதான் அந்த எண்ணத்துல புடுங்கலையே தண்டியே உங்களுக்கு ஜலம் போட்டுக்கிற ரைட்டு உங்களுக்கு அது நீங்க இடதுகையால ஜனம் ஆறா பத்னி இல்லாதவன்னா போட்டுக்கணும் நீங்க என்னத்துக்காக போட்டு எப்படி நான் நான் போடணும் அந்த குஞ்சுக்கால போய் அவசரப்பட்டு நீங்க மிர்ஜையிலே நான் ஜலம் போட்டு மறுபடியும் அலம்பணும் அந்த குஞ்சு கால்களே அத்தனை ஜலத்தையும் என் தலையிலையும் என் குழந்தை தலையிலையும் தெளிக்கணும் அப்புறம் தானத்துக்கு நான் ஜலம் போட்டு தானம் பண்ணணும் நானா இஞ்சாவளி இந்தியாவளிகி ததாகத்திய பத்னி ஜால கமாலினி அனியே கலசம் அவனே ஜன்யபாம் குருவாயூர்ப்பன் சங்கசீலே இதை கேட்கிறாள் யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோகம் தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன் காவியசக்தோபி தைத்தியா குருவாயூரப்பா சுக்கராச்சாரி சபிச்சும் நீ நாராயணனே வந்திருக்கே வாமனமூர்த்தியா என்று சொல்லியும் நான் பூர்ண காமனம் ஆயிட்டேன் ஜென்மா கரையேறி போட்டு வரதராஜன் வந்தானா எங்காத்துக்கு யாதகத்துக்கு என்று சொல்லி குறுக்கத்தான் போறேன்னு சொன்னாராமே மகாபலி நீ தானே இங்க போனேன் வாமனமூர்த்தியா சத்தியமா சொன்னானா சொல்லுன்னாள் என் அப்பனே சொன்னாலும் தலையாக்கினாளா கல்லா இருந்த குருவாயிருப்பான் அதற்கிட்டம் இன்னொரு ஆச்சரியம் நடந்துதானே என்றால் என்னால் குருவாயூரப்பனே நீ வாமன மூர்த்தியாய் ஏழு வயசு குழந்தையாய் மங்கள விக்கிரகனாய் கல்யாண புருஷனாய் அவனுடைய யஜ்ன வாட்டத்தில் போய் நின்னதே மகாபலி மணல் உருகி ஒன்றும் புரியாம தங்களை பார்த்து தரேன் தரேன்னு சொல்லி எதோ வேண்டுமானாலும் தரேன் தரேன்னு சொல்லி அவன் சர்வ சொத்தையும் தங்களுக்கு தானம் பண்ணி வழக்க ஆரம்பிச்ச சமயத்தில் ஒரு பத்னி தான ஜலத்துக்கு ஜலம்போட வந்து உன் குஞ்சு கால அலம்பவருக்கும் சர்வ சொத்தை வழக்க ஆரம்பிச்ச பர்த்தாவுக்கு உன் சரணத்துல ஜலம் போட்டாளான்னு காட்டாளாம் என் அப்பனே அன்னைக்கு போட்ட ஜலம் இன்னும் குளிர்ந்துருக்குனாலாம் குருவாயூரப்பான் చిత్రం చిత్రం సకలమతి సార్పయత్తోయ పూర్వం వింధ్యావల్యాని చరితయా తత్తపాధ్యాయతుభ్యం చిత్రం చిత్రం புத்தி ஆச்சரியம் ஆச்சரியம் தான் இப்படி சர்வஸ்வத்தையும் தானம் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்ச புருஷனுக்கு ஜலம்போட வந்தாளா ஒரு பத்னி சித்திரம் சித்திரம் சகலமபி சப்பிரார்த்தயத்தோய பூவம் கையிலிருந்து மகாபலி கையிலிருந்து ஜலம் தாரதாரையாக இந்தியாவில் போட்ட ஜலம் ஊர்தான் பகவானுடைய கண்ணில் இருந்து ஆனந்த ஜலம் பெருகுதுமாம் ஆகாசத்தில் இருந்து முப்பத்தி முக்கோடு தேவர்களும் நந்தனாதி வனங்கள்ல உள்ள புஷ்பங்களை எடுத்து ஒரே அடியாக மாறியாக பொய்கிறார்களாம் யாரு மேல புரிஞ்சானால் லட்சுமி நாகம் அர்ச்சனான தெய்வம் வாமனமூர்த்தி நிற்கிறாள் அந்த பிரபு தலையில ஒரு புஷ்பம் போடாம மகாபலி தலையில கொட்டினாளா ததா அசுரேந்திரம் திவிதேவதா கணாக கந்தர்வ வித்யாதர शुद्धचाराः तदा असुरेन्द्रम् दिवि देवतागणाः गन्धर्वविद्याधर शुद्धचारणाः பிரசூனவருஷைகி ஊர்முதான்விதாக என் அப்பனே இப்படிதானம் தேவர்களான நாங்கள் பண்ணதில்லேடா அசுர குலத்துக்கு சத்ருடா வித்வானதாது எத்ரிபவே ஜகத்ரயம் வித்வானு அசுரகுல நாராயணன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு ஜகத்ரயம் ஜெகத்ரயத்ரதாகம் பண்ண ஆரம்பிச்சியே பத்னிஜலம் போட்டாளே உண்மையில கொற்றோம் புஷ்பத்தேன்னு மகாபலி தலையில குட்டினாலாம் தேவர்கள் எல்லாம் ததாசுரேந்திரம் திவி தேவதாகணாக கந்தர்வ வித்யாதர சுத்தச்சாரணாக பிரசூன வருஷை பௌருஷமுதான்விதாக அப்படி வாரி வாரி குட்டினாலாம் மகாபலி இந்த ஈஸ்வரத்திலே அப்படி தானம் பண்ணிட்டே இருக்கான் மகாபலி தீர்த்தம் கீழே விட்டு சுவாமி கையிலே கொடுத்துக்கிட்டே இருக்கான் சுவாமி வாங்கின தட்சிணை என்னன்னு பாக்கல அதுக்குள்ள இந்த ஏழு வயசு குழந்தையா இருந்த வாமன மூர்த்தியினுடைய சரீரமானது ஒரே அடியாய் ஆகாசத்தையும் பத்து திக்கையும் அலாவித்துதான் எங்கு பார்த்தாலும் பகவத் சரீரம் எங்கு பார்த்தாலும் பகவானுடைய சிரசு பாதத்தை பார்த்தா முழுக்க பரவி இருக்காம் இப்படி மகாபலிக்கு எதற்கு விஸ்வரூபியாய் பகவான் தரிசனம் கொடுத்தாலாம் குடுத்த பொழுது சர்வலோகமும் சர்வ பிரபஞ்சமும் மகாபலிக்கும் அவன் பத்னியான நிமிஷாவலிக்கும் சுக்ராச்சாரிக்கும் அங்கிருந்த சுற்றிக்களுக்கும் திங்க தரிசனமாம் இதை கண்டாகின்று கங்கா தீரத்தில் பரீட்சத்துக்கு சொன்னவுடன் மகாராஜா மத்தியத்தில் பேசாத பிரபு எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணி பிரம்மனிஷ்டாலே பிரார்த்திச்சு மகாபாகவதனான மகாபதிக்கு விஸ்வரூபியாய் பிரபு எந்தெந்த அவயவத்துல என்னென்ன தரிசனம் பண்ணி வச்சானோ அத்தனையும் எனக்கு வர்ணிக்கணும்னு பிரார்த்திச்சத கருணாமூர்த்தியான நிஷ்டால் சுகாச்சாரியால் மகாராஜாவை பார்த்து ஹே ராஜன் சர்வேஸ்வனுடைய ரெண்டு காலு கீழே அத்தல வித்தல சுத்தல மசாத்தல தலாத்தல மகாதல பாத்தாளாதி கோகங்கள் தொங்கித்தது மேல் பாதத்துல பூமி அதுக்கு மேல பட்சிகள் பர்வதங்கள் சுவாமியுடைய தொடையில சப்த மருத்துக்கள் முக்கிய பிரதேசத்துல பிரஜாபதிகள் சுவாமியினுடைய பயத்துல சப்த சமுத்திரங்களும் அலமோதித்தது பிரபுனுடைய ஆவியில ஆகாசம் ஆர்வுல மகாலட்சுமி தனங்கள்ல ஸ்ருதம் சத்தியம் மனசுல சந்திரன் புத்தியில பிரம்மாதி மகர்ஷிகள் வலது கையில முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வலது கையில அறுபத்தாறு கோடி பிரபுடைய கண்டத்துல பரமாதி வேதங்கள் நட்சத்திர கணங்கள் ஆலையாக தும்புகிறதாம் வாக்கிலே அக்னியாம் மூக்குலே ஆயுவாம் கண்ணிலே சூரியனாம் நெத்தியிலே கோபமாம் கேசங்களே மேகமாம் தலையிலே சொர்க்கமாம் இந்த பெரிய சரீரத்திற்கு பெரிய வனமாலையாம் கௌஸ்துபமாம் ஸ்ரீவத்சமாம் திவ்ய சங்கமாம் திவ்ய சக்கரமாம் திவ்ய விதையாம் திவ்ய பத்மமாம் பிரபுனுடைய ரத்த குழாய்கள்ல சர்வ நதிகளும் ஓடித்துதான் இத்தனையும் கண்டானாம் மகாபலி सर्वाणि भूतानि सदर्शवीरः रतामचष्टे अङ्घ्रितले सपादयोः महीम् महीद्राणे पुरुषस्य जङ्घयोः पतत्रिणो जानुनि विश्वमूर्तेः पूर्वोर्गणम् मारुतम् इन्द्रसेनः सन्ध्याम् विभोर्वासति मुख्याहीक्षति प्रजापतीनि ஜகமே தூ அஹத்ம முக்கியானே அஹவ்யாம் நபகா குட்சிஷு சப்த சிந்தூனே குருக்கிரமோரசி சர்ஷமாலாம் ஹிருத்யங்க தர்மம் தனயோர் முராரேகே ருத்தஞ்ச சத்யஞ்ச மனசேந்தும் கண்டே சாமாதி சமஸ்தேதானி இந்திர பிரதானி அமரான் புஜேஷு கேஷேஷு மேகானி ஸ்வசனம் நாசிகாயாம் அக்ஷ்மோச்சூரியம் வதனேச்சவன்யம் பிராணேஷு காத்திர சிரஜங்கபாணி சர்வாணி பூதானி ததர்ஷ வீரா சர்வாத்மனிதம் நிখিলம் நிரீட்சிய அசுரர்கள் இந்த வருஷத்தை கண்டு ஆஹாஹா உன் பிரபுடைய இடது கையில அறுபத்தாறு கோடி அசுராட் இருக்காளே நாமெல்லாம் கீழே நிற்கிறமே என்னன்னு புரியலையா அதுக்குன்னா முப்பத்தி முப்பது தேவர்கள் வலு செய்யலையாம் இப்படி தரிசனம் திவ்ய தரிசனமாம் திருக்கிரமனாய் பிரபு ஸ்வரூபையாய் தரிசனம் அளிச்ச புண்ணியக்ஷேத்திரமாகிய திருக்கோதூர் மகா புண்ணியக்ஷேத்திரம் எல்லா திவ்ய கஷேத்திரங்களிலையும் பிரபுடைய இடது கையில சங்கம் திருக்கோவிலூர்ல மட்டும் திருக்கிரமனுக்கு வலது கையில சங்கமாம் பாகவதனான பக்தனான மகாபலிய ஏமாத்தி ராஜ்யத்தை கைலோக்கிய ஆங்கினத்தை உலகத்துக்கு காத்துவதற்காக ஜெயத்வனி பண்ண மரபுகையில மாத்திக்கிண்டு செங்க ஊஜன சங்கம் இன்னும் மரபுகையிலே இருக்கா திருக்கிறனுடைய அர்த்தத்திலே இப்பவும் திருக்கோவிலுள்ள மரபுகையில சங்கம் அப்படி தரிசனம் பண்ணி வச்சு மகாபலிக்கு பரமானுகிரகம் பண்ணின விஸ்வரூபம் மூன்று விஸ்வரூபத்திலே மங்கள விஸ்வரூபம் இந்த தரிசனத்தை கண்டு மகாபலி மகாபாகியத்தை அடைஞ்சு சுவாமிய பூஜை பண்ணி மறுபடியும் சுவாமி வாமனமூர்த்தியாக ஆகி அஷ்டைஸ்வரியத்தை போறாள் பிரபு கண்டடியாக உலகத்தை அறந்து மூன்றாவது அடிக்கு இடமில்லாம மகாபலியை பார்த்து வாரணமான பாஷ கயத்தை கொண்டு கருடனை விட்டு கட்ட சொன்னாள் மகாபலி காலிலேருந்து கழுத்து வரையும் கட்டிவிட்டாள் கருணன் மகாபலி காட்டான் என்ன என்னத்து கட்டினேன்னு காட்டான் என்ன ஏச்சியடான் என்ன ஏச்சியன்னு காட்டான் என்றாவது அடி கொடுக்கலையடா மூணு லோகமும் ரெண்டடியா அளந்துக்கிறேன்டா உங்கடா என்ன ஏமாத்துறீங்கன்னு கேட்டேன் நான் இல்லேன்னு சொன்னேனோ உங்ககிட்ட இல்லையடா என் புத்தியில பணம் இல்லையே நீ சொல்லலாமான்னு கேட்டா மகாபலி எங்க இருக்கு நான் அளந்துட்டேனே நெடுகன்னாள் அப்ப சொன்னானா மகாபலி எந்த சரணம் கங்கா ஜனகமோ எந்த சரணம் இருந்தே அகல்யை என்ன ஆக்கிச்சதோ எந்த சரணம் தேவனோ எந்த சரணம் உபனிஷத் பிரதிபாத்தியமோ அப்படிப்பட்ட தங்களுடைய மங்கள சரணம் படாத பாப்பியால என் தலை இருக்கேன்னு நினைக்கிறானா சுமங்கலம் தலையை வச்சாலாம் சுவாமி காலை கழுத்து பகிர்ந்தம் உள்ள போயிட்டான் பூமி மகாபலி கண்ணும் கண்ணீருமா கதறினானாம் என்ன நரகத்துக்கு அனுப்புறேன் எத்தனை நரகத்துக்கு நாம் போனாலும் மறுபடியும் வைகுண்டத்துல வந்து எப்ப தரிசனம் பண்ணு காட்டானாம் சுவாமி சொன்னாலாம் தகசரித்து என் அப்பனே நரகத்துக்கு போகலடா உன்னே அசலம் சொல்லி மகா புண்ணியக்ஷேத்திரம் வைகுண்ட சதிருஷமான லோகம் நீ தானம் பண்ணின உடனே அங்க நிர்மிதமா எடுத்து உனக்கு நாளாம் அது அங்க போய் நீ வசிக்கணும் அங்க ஆசியோ வியாசியோ சோரமோ பசியோ தாகமோ வேர்வையோ நித்திரையோ இல்லாம திவ்ய போகத்தோட பத்னி புத்திராளோட யுகம் நீங்க வசிக்க போறேன் நாளாம் இந்த வைவஸ்வதமன் தரத்துல கூட இருக்க போறேன் நாளாம் அப்ப சொன்னானாம் அது எத்தனை உசத்தியான லோகமா இருந்தாலும் வைகுண்டத்துல வந்து மங்களமூர்த்திய நான் தரிசனம் எப்ப பண்ணுவேன் நானாம் அப்பா அந்த பாழும் வைகுண்டத்துக்கு வந்து விடாதே நாளாம் ஏன்னு காட்டாளாம் நான் இல்லாத ஊடாது நாளாம் ஏன் நாள் உன் வீட்டு வாசல்ல டபேதார அணக்க போறேன்டா நிச்சயம் சந்நிகிதம் மாம்சம் கதாபாணி அவஸ்திதம் கதையின் கையுமாய் உன் வீட்டு வாசல்ல நின்று எஜமான உள்ளே இருக்காளா இல்லையா நாரா காட்டா இது காலந்தேன்னு சொல்லிட்டு இருக்க போறேண்டா நித்தியம் சந்நிஹிதம் மாம் துவம் கதாபாணி அவஸ்திதம் தத்திரதிரஷ்டாசி மத்ஸ்தானம் உன் வீட்டு வாசலாக்கம் எனக்கு ஸ்தானம் வைகுண்டம் என் பதம் இல்லைனாலாம் இந்த சரித்திரம் பிரம்மனிஷ்டாய் ராஜாக்கு சொல்லுங்கிற போது இந்த வைவஸ்வத மன்மந்திரத்திலையும் இன்னும் சுவாமிக்கு கடன் நீங்காம சுத்தலத்தில் நிற்கிறாள் மகாபலி வீட்டு வாசல்ல இன்னைக்கு நிற்கிறாளாம் அப்படி சுவாமிக்கு வீர தரிசனம் கொடுத்துண்டு பாகவதமான மகாபலிக்கு பரமானுகிரகம் பண்ணி தரிசனம் பண்ணி வச்சு தரிசனம் இங்க அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணி ஸ்ரூப தரிசனம் பண்ணி வச்சது கீதையிலே அப்படிப்பட்ட கீதா ரத்னம் அகப்பட்டுண்ட புண்ணிய கிரந்தம் மகாபாரதம் இந்த பெரிய மகாயுஜம் ரொம்ப ஆச்சரியமா இங்க நடந்தது எல்லா பக்தர்கள்லாம் பூர்ணமா அதுல ஒருத்தரும் செஞ்சுட்ட நான் பேர் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறது அது வந்து இன்னும் சில பேருக்கு அது வருத்தமா கூட இருக்கும் இன்னும் சில பேருக்கு இன்னும் உழைச்ச வாழாரா இருப்பா அவளை பத்தி விட்டும் போயிடும் அதனால அப்படி எல்லாம் பலவிதமா மனசுக்கு தோணும் பகவானுக்கு தெரியும் எல்லாம் யாராவது எப்படி இப்படி நினைச்சா ஈஸ்வரன் யாராவது ஏமாற்ற முடியுமா பகவானுக்கு எல்லாம் தெரியும் மனப்பூர்வமா இப்படி பண்ணாவுனா இந்த அன்னதானமும் இது மாதிரி அமோகமாய் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு கற்பூரத்துக்கு தாமசிச்சுதான் இங்கே மைக்குக்கு மெனக்கட்டுதா நான் எத்தனை உள்ள உபன்யாசம் பண்ணிருக்கேன் மைக்கு சில நாளைக்கு வேகாது அப்படி அப்படிலாம் உண்டு இல்லை புதுக்கோட்டையில தான் உன்னிதமான விதமான விக்கிரம் இல்லாத நானும் எத்தனையோ நடுக போட்டு வந்துட்டேன் டெல்லியில மோகொண்டு எல்லாம் சுப்ரீம் கோர்ட் வெட்டிலாம் என்னோட என்ன கேட்கறது மைக்கே வந்து விட்டு போச்சுங்க நான் என்ன பண்றேன் நான் இன்ஜினியரா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இனிமே போற ஊருக்குலாம் ராமதுரையில் அழிக்கணும் போனோம் ஜீவனஸ்மரணம் அப்படி முடிஞ்ச போது சித்த அப்படி பத்து நிமிஷம் சுந்தரராஜி வாழ்க்கை போனா ஏன் வந்தேன்னு ஒத்திரையும் கேட்க மாட்டா அந்த வாழ்க்கையும் சேர்த்து பால் கூட கொடுத்துருவாங்க அதனால அந்த போய் வேதத்தை கேட்கணும் ஏன்னா நல்ல நிறைய மங்களம் ஏமதிஷால் அமங்கலம்னு இந்த திட்டத்தில் இருக்கிற அமங்கலமே போடும் அப்படின்னு நல்ல காரியங்களை பண்ணி எல்லாரும் க்ஷமத்தை அடையணும் நான் பூஜை பண்ணிக்குள்ள இன்னும் அஞ்சாறு நிமிஷம் அப்புறம் சொல்ல போறேன் Thank ஓம் நமஸ்ததே சபாபதி இந்த சதஸ்ல வந்து என்ன பேச முடியாது மலை பிரதேசத்தில் சொல்லிட்டா இருப்பது நான் பேசுறது வந்து இப்போ அமிர்த வருஷம் மாதிரி பாரதத்தை வருஷம் மாச கணக்கா வந்து இல்லை வருஷ கணக்கா கால் வருஷம் கூட ஆக போறது போகுது வருஷ கணக்குல வந்து நம்ம சிரவணத்துல வந்து வருஷத்துக்கு வர நீங்க உங்க சிரவணத்துக்கு நான் இப்ப சொல்றது ரொம்ப கட்டுரமா தான் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நான் சொல்லிவிட என்ன ஒரே விருந்துல வந்து எவ்வளவு ஸ்வீட்டான பதார்த்தங்களா இருந்தா கூட ஒரு முளாபடி சட்னி தான் வேண்டு கொள்ளிருது அந்த மாதிரி நம்ம வார்த்தை இருந்தாலும் இருந்து போறது இருந்தாலும் எல்லாம் பெரியவாள்லாம் மன்னிச்சுக்கணும் பெரியவாள்லாம் குண குணதோஷோ புதோ இந்து இந்துட்சீடா விவேஸ்வரா சிரசா ஸ்லாகதே பூர்வம் பரங்கண்டே நியச்சதி அப்படின்னு ஈஸ்வரன் அமுதமுதர காலத்துல சமுத்திரத்துல இருந்து சந்திரனும் வந்தான் சேடம் மகாபிஷமும் வந்தது அப்போ சிரசை சிரசில வந்து சந்திரன் வச்சுக்கண்ட தன்னுடைய கண்டத்துல வந்து மகா கடூரமான விஷத்தை வந்து கண்டத்துல அடைய விட்டாது அந்த மாதிரி பெரியவாள்லாம் நான் சொல்றது ஏதாவது அபத்தம் இருந்தா கூட அது ரொம்ப பெருசா நினைச்சுக்காம மனசுல வச்சுக்கிட்டு தனியா சொன்னாலும் கேட்டுக்கிறேன் போறது அதனால நான் சொல்றேன் நல்ல எடுத்துக்க முடியாது நான் கேட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நமக்கு ரெண்டு மூணு மாசமா பாரதத்தை சொன்னதை வந்து நேரா பாரதத்தை பண்ணி நம்ம வந்து சொன்னா கூட நம்ம இவ்வளவு ரசிக்க முடியாது அவர் சொன்னது என்ன சொல்ல போறார் அந்த புராணத்தை துளி கூட மாறாம அப்படியே ரயில் தண்டவாளத்தில் போனவர் எப்படி சொல்லிட்டு ஆனால் நம்மளை இப்ப ரசிக்க முடியாத பல உபகதைகளையும் சொல்லி சாதாரண பாமரஜங்களுக்கு கூட புரியுறாப்புல மனசுல படுறாப்புல சொன்ன மகானந்த ஈஸ்வர்வான் வந்து நம்ம இப்போ நமக்கெல்லாம் வந்து நேர வியாச விட கூட இன்னும் பெரியவாளா தான் நம்மளாம் நினைச்சுட்டு இருக்கணும் நினைச்சுக்கணும் போ நினைச்சுக்கிட்டே இருக்கும் அநேகமா அதனால அப்பேற்பட்ட நமக்கு பாரதத்தை வந்து ரொம்ப விஸ்தாரமா நமக்கு வந்து கேட்க முடியாது பண்ணி எல்லாம் அனுகிரகம் பண்றாரு போது அப்பேற்பட்ட மகான் வந்து நமக்கு பிரதி வருஷமும் இந்த வாரி வந்து அனுகிரகம் பண்றதுக்கு ஈஸ்வரன் நமக்கு ரோக திருடகாக்குறதையே கொடுக்க முடியாது நான் வேண்டிக்கிறேன் முக்கியமா நம்மளும் இத்தனை நாளா பாரதத்தை கேட்டுவிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது புருஷனுடைய கர்மாக்கள்லாம் எத்தனையோ சவிஸ்தாரமா புருஷன் என்னென்ன பண்ண வேண்டியது மனுஷன் என்னென்ன செய்யணும் தர்மம் என்ன இதெல்லாம் வந்து உபதேசம் விஸ்தாரமா பண்றது அதெல்லாம் நான் சொன்னா ரொம்ப பிரசங்கம் கூட அதிகமா தோணுது ஆகையினால அது மனுஷன் என்ன பஞ்சபூ பஞ்ச மகாபூத சரீர சமவாய புருஷத்தே பஞ்ச மகாபூதம் சரீரமும் சேர்ந்தான் புருஷன் நீ சொல்றா லோகத்துல இன்னைக்கு அந்த புருஷன் என்ன பண்ண வேண்டியது சர்வதன்ம மூணு மூணு சம்பாதிக்க வேண்டியது அவனோட ஜீவி திசையில மூணு தான் சம்பாதிக்கணும் என்ன முதல்ல பிராணேஷனா அடுத்தது பச்சாத்து தனேஷனா அதுக்கப்புறம் என்ன பரலோகேஷனா முதல்ல மனுஷன் ஜீவனா இருந்தால்தான் எல்லா காரியத்தையும் பண்ணலாம் சர்வமன்ய பரித்திஜ சரீரம் அனுபாலையது சதபாவே பாவானாம் சர்வாபாவ சரீரினாம் சரீரம் இருந்தால்தான் எல்லா காரியம் பண்ண முடியும் அதனால சோத்தை வச்சுதான் சித்திரம் எழுதுன்னு சொல்றது அதனால சரீரத்தை காப்பாத்துறதுக்கு ஆயுஷை காப்பாற்றி விருத்தி பண்ணிக்கிறதுக்காக ஏற்பட்ட வழியை நடத்தி கடைபிடிக்க வேண்டியது அதாவது என்ன தர்மார்த்த இதம் உத்தமம் அந்த மாதிரி வாக்கியங்கள் பாம்பே முகூர்த்தே உஸ்தி சொத்தோ ரட்சார்த்தம் ஆயுஷா இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள்லாம் எத்தனையோ உபதேசங்கள்லாம் பண்ணிருக்கா அதெல்லாம் கடப்பு இருந்தா ஆயுசு தீர்த்தமா இருக்கா அதை பத்தி ஆட்சியம் இல்ல ஆனால் ஆயுசு முத்திரம் இருந்தா போருமா ஆயுசு வெறும் ஆயுசு வச்சு என்ன பண்றது அதனால தனம் எடுத்தா வேண்டு தனம் இல்ல ஒழுங்கு தான் எடுக்க அதனால் தனம் மனுஷனுக்கு ரொம்ப அவசியமா போயிடுறது அதனால தனத்தை சம்பாதிக்கிறதுக்கு நியாயமான மார்க்கத்துல எந்த விதமாக நமக்கு எவ்வளவு வேணுமோ சக்திக்கு அந்தபடி சம்பாதிக்க வேண்டியதான் சம்பாதிச்ச பணத்தை நியாயமான மார்க்கங்கள்ல தர்மங்கள்லயும் செலவு பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு அடுத்தாப்புறம் மூணாவது பரலோகேஷனா அடுத்தாப்புறம் ரெண்டு சம்பாதி பிராணம் இருக்கு பணம் இருக்கு ரெண்டு இருந்தா போதுமா பரலோகம் ஒன்னும் அவசியம் சம்பாதிச்சுக்கணும் பரலோகம்னு ஒன்று இருக்கா இல்லையா எத்தான் ஆச்சாரியா சொல்லிட்டு போதே சிஷனுக்கே சந்தேகம் வந்துருவது அஸ்தி பரலோகோ நவேதி சந்தேகா அப்படின்னு சிஷனே கேட்கிறான் பரலோகம் அஸ்தேகா அப்படின்னு சொல்றார் எப்படி பரலோகம் இருக்கா இல்லையாக்க நமக்கு பரலோகம் இருக்கு எதை வச்சு நம்ம சொல்றது இருக்கிறதோ பிரமாணங்களை வச்சு தான் சொல்றோம் போது பிரமாணம் என்ன பிரத்யட்ச பிரமாணம் அனுமான பிரமாணம் இப்படின்னு பிரமாணங்கள் பன்னெண்டு சொல்ற போது பிரத்யட்ச பிரமாணம் சில எல்லாம் பிரத்யட்சனால பாத்திர முடியாது சிலது அனுமான பிரமாணம் சில அனுமானத்தை வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு எங்க போக இருக்கோ அங்க நிறுத்திருக்குன்னு அனுமானம் பண்றோம் அதெல்லாம் அந்த மாதிரி பிரமாணங்கள் சொல்லிருக்கு சிலது ஆப்த வாக்கிய பிரமாணம் சொல்றோம் போது ஆப்தா நமக்கு வேண்டிய ஸ்நேகிதாடலாம் அவா சொல்ற பிரமாணம் வச்சுக்கிறோம் நமக்கு விழுதான் பிரமாணம் வச்சுக்கிறோம் வேதனமோட நேரா பேசாது வேத வித்துக்கள் மாதிரி புதிதாக வந்து வேத வித்துக்கள்லாம் சொல்ற வாக்கியத்தை நம்ம பிரமாணம் எடுத்துக்க வேண்டியாது அதாவது ஆத்து வாக்கிய பிரமாணம் ஒன்று இருக்கு அப்புறம் என்ன மேலவனா அந்தக்கரண பிரமாணம் பதாமி சந்தேக உபதேச வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவர்த்தியா அப்படின்னு ஆப்து வாக்கிய பிரமாணம் அடுத்தபடி அந்தக்கரண பிரமாணமா இருக்கு அந்த மாதிரி பிரமாணங்களும் இருந்துட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம எடுத்து நின்று இந்த காலத்துல அதாவது இதெல்லாம் அவசியம் இப்ப என்ன காலமும் கலிகாலமா இருக்கு கலிகாலம் என்ன விசேஷம் யுகே யுகே தர்மபாதகா கிரமேண அனைனே ஹியது இந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு தர்மபாதமானது ஒவ்வொரு நாளில் ஒரு பங்கு தர்மமானது குறைஞ்சிட்டே வர்றது ஆகையினால ஜனபதோபுத்தம் சகராகா போவாகா ஆவிர்பவந்தி அப்படின்னு ஜனபதங்களுக்கு அதாவது லோகத்துக்கு உத்தம்சகராக ஒரு கெடுதல் உண்டு பண்ணக்கூடிய பாவங்கள்லாம் காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு என்னதான் சைக்கிளம் போய் அடிக்கிறது நாபோதே ஓ வருஷதி ரவா வருஷதி ஐதா இதா வந்தா வருஷதி இப்படி இந்த மாதிரி வெயில் ஜாஸ்தி அடிக்கிறது மழை ஜாஸ்தி போயிருது அதாவது அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி செலபாகா மூஷிகா அச்சகா இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு க்ஷோபங்கள்லாம் ஏற்படுறது இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கலிகாலத்துல இன்னும் இப்ப தெய்வம் இல்ல கோவில் இல்ல குளம் இல்ல ஜாதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய காலங்கள்லயும் கூட இப்பொழுது நமக்கெல்லாம் வந்து அதெல்லாம் அவசியம் இருக்கு அவசியம் பண்ணத்தான் வேணும் அப்படின்னு நமக்கு வந்து உபயோகம் பண்றதுக்காக இந்த கலிகாலத்திலையும் இவ்வளவு எதிர்ப்புகள் சுவாமி இல்லை அப்படின்னு நாஸ்திகவாதம் பலமா இருக்கிற காலத்திலையும் கூட இவ்வளவு நமக்கு தைரியமா வந்து நம்ம எல்லாம் அந்த வழியில ஒரு சில நிமிஷமாவது காதல கேட்க முடியாது பண்ணி எத்தனையோ உபதேசங்களா சிவபுரம் பண்ணிட்டு இருக்கா ஆனால் நம்ம உபதேசங்கள்லாம் நம்ம ஏதோ காதல கேட்டு அதோட மறந்து போயிடாமே யதாசக்தி யாவச்சைக்கும் அவளை எவ்வளவு தூரம் முடியுமோ அதெல்லாம் அனுஷ்டானங்களை ஒண்ணு வந்தா இத்தனை நாள் நமக்கு உபதேசம் பண்ண வாழ்க்கும் ரொம்ப திருப்தியா இருந்துருக்கோம் நமக்கு அவளுக்கு இது கொடுத்து அவளுக்கு ஒரு அடிச்ச பெருமையாக இருக்கு நமக்கு எல்லாம் போகுது இப்ப எத்தனையோ பேர்லாம் இங்க வந்துட்டு இருக்கா இவ வக்கீல் எல்லாம் அவ எல்லாம் விட்டு வந்திருக்கா போகுது இன்னும் வியாபாரிகள் எல்லாம் எத்தனை பேர் அவ எல்லாம் விட்டு வந்திருக்கா போகுது இந்த மாதிரி பல பேர் எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருந்தா கூட தனக்கு ஏற்பட்ட இடைஞ்செல்லாம் பொருட்படுத்தாம இவ்வளவு தூரம் வந்து இப்ப இருக்கிற பாகவதத்தம் வந்து நமக்கு அனுகூலம் முடியா கொடுத்து அவளுக்கு பெருமை அளிச்ச அதுவும் எதாசக்தி ஏதோ இந்த நாள்ல ரேஷன் நியாய விலக்கடை என்ன ஒரு வருஷம் ஒரு மைல் டியூனுக்குறது அப்படி இல்லா இருந்தா கூட அதெல்லாம் கூட சிரமப்பட்டுக்கிட்டு இப்ப என்ஜிஓக்கள்லாம் சம்பளம் போடலன்னு ஒரு வீட்டுல அதுக்கு கிளச்சி நடத்துற கிராம கர்ணிகாலாம் வந்து ஊசி வஸ்தாள்லாம் அவளுக்கு போல சம்பளம் போடலன்னு எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஏதோ எல்லாம் கூட்டுறா அப்பே இருக்கிற சந்தர்ப்பத்துல கஷ்டமான நிலைமையிலும் கூட இங்க வந்து இவ்வளவு பக்தி சித்தியோட தினசரி அந்த கயன் தவறாம இருந்து சமத்தையும் பொருட்படுத்தாம வந்து பாகவதாலையும் கௌரவிச்சு கொடுத்த மகாஜனங்களுக்கும் நான் நீண்ட ஆயுளையும் ஒரு பக்தி சித்தியை அதிகமாக கொடுக்க முடியாத ஈஸ்வரனை கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த சதசில பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த மலையப்பூசி சாஸ்திரிக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்ப நமக்கு உபன்யாசம்ன்றதெல்லாம் தர்மம் பண்ணணும் தர்மம் தான் நம்ம ரசிக்கணும் திருக்கோட்டையில ஏதாவது அவளுக்கு ஏதாவது ஏதோ நாங்கெல்லாம் பாரத கதை கேட்டோம் ஆளுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தோம் பத்து ரூபா கொடுத்தோம் பதினஞ்சு ரூபா கொடுத்தோம்னா அது பெருசே இல்லை எல்லாரும் பிரார்த்திக்கணும் ஈஸ்வர் நல்லா இருக்கணும் அடுத்தடுத்து நம்ம புதுக்கோட்டைக்கு வரணும் அவ தீர்காயுஷா இருக்கணும் நல்ல திடமா இருக்கணும் நல்ல கண்டம் நல்லா இருக்கணும் இன்னும் அநேக ஆயிரம் மக்களுக்கு அவர் வந்து நல்லா உபன்யாசம் பண்ணி உபன்யாச மூலியமாக தர்மத்தை பிரச்சாரம் பண்ணணும் அந்த தர்மத்தை நாமும் அடுத்தடுத்து கேட்கலாம் நம்ம அறிவுல குரு ஏறாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரியா நடமாடும் கோவில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு அப்பப்ப நமக்கு ஞாபகப்படுத்துற இந்த பாரத கதையினாலே என்னமோ காதல்த்த விஷயம் பாராதிதான் கடைபிடிக்கணும் ஏதோ ஒருத்தர் ஒரு ஓலையில எழுதி வச்சாரா அவர் எப்படியோ மகத்தான மகாஜானி ஆயிட்டான்னு இத்தனை மாதம் கேட்டு நாம வந்து நம்முடைய குணத்துல ஏதாவது ஒண்ணு திருச்சிக்காத போனா அது ரொம்ப நம்ம நாமே வந்து வந்துச்சு இந்த மாதிரி ஆகும் அதனால ஒத்தரும் கதை கேட்டோம் ஏதோ பாரத வந்து ஈஸ்வர்வாள் வந்தா ரொம்ப நல்லா சொன்னார் ஐயாப்பா எப்படி சொன்னா அப்படின்னு சொன்னா பிரயோஜனமே இல்லை திருஷர் எதுக்காக திருஷரே பகவானா பார்த்து அனுப்பிச்சிருக்காரு வியாசதான் அப்ப வியாசப்பீடத்திலிருந்து அவர் சொல்றா தர்மத்தை அதனால இங்க வேற யாருக்கும் சொல்றாரு ஏதோ எதுக்காகவோ சொல்றாரு ஏதோ அவர் ஆச்சு நம்ம காரியம் ஆச்சு நினைச்சிடக்கூடாது தர்மத்தை ஒத்துத்தரும் மனசுல முடிச்சு போட்டு வச்சுக்கணும் நாம நிச்சயம் என்ன பண்றோம்ங்கிறத ஞாபகப்படுத்திக்கணும் அதனால ஒத்துத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் இப்ப இந்த சம்பவத்தை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் அவர் சொல்றத நல்ல மனசுல வாங்கி வச்சுக்கிட்டு மேற்கொண்டும் விசேஷமான தர்மத்துல பிரவர்த்திக்கணும் அதர்மத்தும் அதர்மம் இப்ப எவ்வளவு தலைவிரிச்சு ஆடுறது அதர்மத்துல இத்தனை தர்மம் நிறைய இருக்குங்க ஒருத்தர் உள்ளத்துல தர்மம் இருக்கிறதுனால்தான் இத்தனை ஜனசமுத்திரமா இருக்கு இந்த இடத்துல நம்ம ஊர்ல தர்மம் குறையவே இல்லை புதுக்கோட்டை புதுசா தான் இருந்துட்டே இருக்கு ஒரு காலம் பழையாகவே ஆகாது புதுக்கோட்டை இது அதனால புதுக்கோட்டையில் இன்னும் புது புது விஷயங்கள்லாம் நிறைய இன்னும் மேலும் மேலும் மேலும் மேலும் நமக்கு கிடைக்கணும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும் தீக்ஷர் சொன்னதை மறக்கப்படாது தீக்ஷர் சொன்னார்னா தீக்ஷர் ரொம்ப நல்லா சொன்னார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது எல்லாரும் யாரோ அவ ரெண்டு மாசம் சொன்னதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஞாபகம் சொல்லிருந்தா போறோம் அதை ஒருத்தரும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஜென்மா கிராசமாத்துக்காக சொன்னா யாரு சொன்னா ஜாதர் சொன்னா இன்னும் தீக்ஷர் சொன்னார் அவர் காரியம் எடுத்து அவர் போயிட்டார் நினைக்கப்படாது அடுத்தாப்புல மேல அவர் வரவழைக்கணும் அவ முக்கியமாக தர்மத்தை ஏதோ ஒரே கதையும் சொல்லிட்டு கூடாது கதைக்குள்ள கதையை ஏதோ கதையில நினைச்சு அப்படி கதையை நினைச்சா நம்ம குழம்பும் கதையா போடும் இந்த கதை கதை கட்டுக்கதைகள் இல்லை அப்படி சில ஏதோ கதை விடுறா இருக்கிற மாதிரி இருக்கும் இவன் பழப்பே கதையை போடும் அதனால என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு இப்போ தர்மத்தை பத்தி ரெண்டு மாதம் சொல்லியிருக்கா இனிமே புதுசா இனிமே அதை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு அதனால நல்ல அறிவுல சூடு ஏறி இருக்கிறாயா இரும்புலார திருப்பிடிக்கும் நம்ம அறிவு நல்ல தங்கமா இருக்கு சுரு ஏறவே ஏறாது அதனால நிறைய கூடி இருக்கு இன்னும் மேலும் மேலும் மேலும் மேலும் அவ வந்து புதுக்கோட்டையில தர்மத்தை நிறைய பிரச்சாரம் பண்ணணும் நல்லா வழிகாமிக்கணும் எல்லாருக்கும் கரெக்டா போறாது இல்லையா அடுத்தது அடுத்தடுத்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் பாருங்க தூண்டி விட்டாதான் அந்த தீபத்துக்கு பிரகாசம் உண்டாகும் இல்லையா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நான் பிரயோஜனப்படாது அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் அவன் தீர்காயுசா இருந்தா தான் நமக்கு அடுத்தடுத்து வந்து இங்க இருக்கிறவாருக்குலாம் தர்மத்தை பிரச்சாரம் பண்றா அதனால ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்கணும் யாருக்காக தீட்சா நல்லா இருக்கணும் அதென்ன சார் அவர் வந்தார் அவர் காரியம் ஆயிடுச்சு என்ன நமக்கு தான் லாஸ் அப்படின்னு சில பேர் நினைப்பான் ஆ பாபி நினைப்பா அப்படின்னு அவளுக்கு என்ன செய்யலாம்னா என்ன கைமாறு செய்ய முடியும் நம்முடைய கஷமத்துக்காக அவ வந்து தர்மத்தை பிரச்சாரம் பண்றாருன்னா இல்ல சார் ஏதோ தெரியாதனமா அவர் பேசுறாரு அப்படின்னு தோணும் அப்படிலாம் தோணப்படாது அப்படிலாம் தோணுச்சுன்னா இத்தனை நாள் நம்ம கடைகட்டு பிரயோஜனம் எல்லாம் போடும் சார் ஒருத்தரும் தர்மத்தை மறக்கப்படாது யாராரு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கா ஒருத்தரும் மனசுல ஞாபகம் வச்சுருந்து நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கணும் அடுத்து நம்ம ஊருக்கு வரணும் அடுத்தடுத்தடுத்து அடுத்து நல்ல புது விஷயங்களை இன்னும் விசேஷமா கேட்கணும் அது புதுக்கோட்டை பண்ணின பாக்கியம் நிறைய அடுத்தடுத்து இருந்துட்டே இருக்கு அதனால அதிகமா சொல்ல வேண்டியது இல்லை எல்லாரும் நிறைய சொல்லிட்டா தர்மத்தை பத்தி மறுபடியும் சொல்றது சொல்றதுக்கு அவாதான் வரவழைக்கணும் என்ன அடுத்தாப்புல சில மாசங்கள்லயே வரவழைக்கணும் அவ மூலியமா எல்லாம் அநேகம் பேர் வருவா எத்தனையோ பிரிவாள்லாம் வரப்போறா இல்ல அதுக்கெல்லாம் அந்த பாக்கியம் புதுக்கோட்டைக்கு நிறைய ஏற்பட்டதுனால சொத்துரு தர்மத்தை மறக்கப்படாது என்ன தர்மத்தை மறக்கப்படாது என்ன தர்மம்னு கேட்டா சொல்லியிருக்காங்க ரெண்டு மாசமா ரெண்டு மாசம் கதை எடுக்க வேண்டிய அர்த்தம் என்ன என்னமோ சொன்னா தீசா ரொம்ப நல்லா சொன்னார் நினைச்சுக்கூடாது ஏதாவது உன்னை யாரும் செஞ்சுட்டா போறோங்கிறத உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன் ஆனா எல்லாரும் சேர்ந்து பகவான பிரார்த்தனை பண்ணணும் தீட்சை நல்லா இருக்கணும் கண்டம் நல்லா இருக்கணும் எல்லாரும் விஷயமா இருக்கணும் அப்படின்னு தான் லோகாசமஸ்தாத்தி கொடுத்துருச்சுனார் ஐயா வேதவித்துக்களுடைய சரீரத்துல என்னென்ன தேவதைகள்லாம் இருக்காருன்னு சொன்னாரு எல்லாம் பொய்யா சாஸ்திரத்தை நம்பாதவன எத்தனை பேர் குடிய குடியிருக்கோம் மந்திரங்கள்லாம் சக்தி வாய்ந்தது வேத மந்திரங்களுக்கெல்லாம் பீஜம் நிறைய இருக்கு என்ன வேணாலும் பண்ணும் அதனால ஆசீர்வாதம் தான் விசேஷம் எல்லாரும் சேர்ந்து பகவன் நாமாவை சொல்லுங்க ஒரு நிமிஷம் எதுக்காக அவ நல்லா இருக்கணும்னு அவ நல்லா இருந்தா தான் எல்லாம் அடுத்தடுத்து நிறைய தர்மத்தை நிறைய சொல்லுவா அதை எல்லாரும் சேர்ந்து கவர் நாம ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண நிறைய தர்மங்கள்லாம் கிடைச்சிருக்கு யார் யார் என்னென்ன பண்ணுவோங்கிறது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல்லாரும் சேமா இருக்கணும் லோகா சம்ஸ்தாபனம் புதுக்கோட்டையில வந்து இந்த மாதிரியான ஒரு புதுமை ரொம்ப விசேஷம் புதுக்கோட்டை தான் அது நிறைய கோட்டை ஆகாது ஒரு கதை சிவாதத்தை காலத்திலிருந்து எல்லாம் அங்க உட்காருனா காலி அங்க உட்காருனா இங்கதான் உட்காரணும் இப்படி உட்காரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்கள் வந்து பண்ணி நாமெல்லாம் பெரிய அனுகிரகத்துக்கு பாத்திரால் ஆகிட்டோம் பிரம்மனிஷ்டால் வந்து பகவத்குணம் நடக்கிறதுல வந்தா ஈஸ்வரனே வந்து அங்கீகரிச்சதா தான் அர்த்தம் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை பகவானே நான் ஒப்புத்துனுட்டேன்னு சொன்னது போல அவ வந்து இந்த சமாப்திக்கு கூட வந்திருந்து பலஸ்ருதிக்கும் இருந்து அனுபவிச்சாள் அதுக்கு ரொம்ப நாமெல்லாம் அவளுக்கு வந்தனம் பண்ணணும் அவ சொன்னதெல்லாம் மறக்காம அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கணும் சமாஜி போய் தரிசனம் பண்ணணும் முக்கியம் அப்படின்னா குருவாரத்துக்கு குருவாரமாவது போகணும் பல ஜாத்தக ஜாத்தகங்கள்ல குரு கெட்டு போயிருக்கான் ஜாத்தகத்துல கெட்டு போனா குல்மரோகம் வருங்கிற குரு கெட்டு போயிருந்தா வயத்துல குரு வந்து இந்த டைபாய்டு முதலிய ஜுரங்கள் வருங்கிறாள் அதெல்லாம் குருவனுடைய பக்திக்கு அந்தரம் குரு கெட்டு போனா தான் அப்படி வரும் அதுக்கு பெரியவாளுடைய சமாதியினுடைய தரிசனம்னா பெரிய பாக்கியம் பஞ்சமத்துல புத்திரஸ்தானத்துல போய் குரு இருப்பன்னு சில அதனால சந்ததியை வந்து பாதிக்கும் பிறந்தாலும் ஏதாவது அது ஏதாவது தோஷங்கள் இருக்கும் எல்லா அதிஷ்டானங்கள்ல போய் தரிசனம் பண்ணுவதுதான் பெரிய இது மகாபுண்ணிய புருஷாளவா அப்படிப்பட்ட சத்குருவனுடைய சமாதிக்கு போய் தரிசனம் பண்ணணும் அங்க செந்தப்பேட்டையில ஆச்சாரியாளுடைய சங்கராலயம் ஆச்சாரியாளுக்கு பரம சந்தோஷம் இங்கே இருக்கிறது அங்க அது இருக்கிறதும் இங்க அதிஷ்டானம் இருக்கிறதும் அம்பாள் ராஜராஜஸ்வரியும் பரமாச்சாரியாளுடைய சன்னிதியம் இருக்கு அந்த ஆலய ஜீர்ணோத்தாரண கைங்கரியத்திலையும் எல்லாரும் ஈடுபட்டு அதையும் நல்லா நடக்க முடியா பண்ணணும் என்ன அந்த அங்கங்க இருக்கிறவா இந்த சிரமங்களை எப்படி பண்ணணும் ஒலி ஊருக்குள்ள போய் யாத்திரம் கேட்டா பொருத்தப்படுவாள் அதனால அங்கங்க இருக்கிறவாள் சுத்தம் சுத்தம் அப்படி கொடுத்து சிரமங்களை நல்லா ரட்சிக்கணும் வந்தா அது நம்ம ஆத்மரட்சணம் பயன்றது போல ஆகும் பெரியவாள் இருக்கிற போதெல்லாம் நிச்சயமே வாழ் தரிசனம் பண்ணி வந்தனம் பண்ணி அவளுக்கு அனுகிரகத்தோடனே அவள் என்ன கேட்கறா தரத்துல பிக்ஷா தருத்துல வாசான்னு கையில வாங்கி ரெண்டு மூணு குட்டி சாப்பிட்றாள் அப்படி இருந்துச்சா அது மாதிரி சாப்பிட நம்மளால முடியாது இல்லை அது மாதிரி அவ ஆறு மணிக்கு என்ன சாப்பிட்டோம்னே தெரியாமல் அப்படி இருந்துட்டு பகவானிடத்துல செலுத்தி செலுத்திக்கிண்டு அதுக்காக பாடுபட்டு இருக்காரு அதுக்கு சாதனா தான் சமாதினா வச்சுட்டு இருக்காரு அவர் இப்ப அவளுக்கு சமாதினாலேயோ அவங்க அந்த கட்டடத்தினாலேயோ அவளுக்கு ஒண்ணும் இல்லை அவள் பண்ற தியானத்துக்கு அனுகூலமா அவன் ஏதாவது தியானத்துல விட்சேபம் ஏற்பட்டா அங்க போய் சமாதி கிட்ட உட்காந்துனா அந்த விட்சேபத்துக்கு நிகழ்ச்சி வரும் அவன் ஆவரணம் ஏற்பட்டது ஏன்னா அந்த ஆவரணத்துக்கு ஹானி வரும் அங்க போய் கிட்ட போய் தரிசனம் பண்ணினார் அதுக்கு சகுணமான ஒரு மூர்த்தி வேண்டும் அவன் அப்படியே குழந்தைகளுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுப்பதற்கு உருவாயும் ஒரணா காசியும் நாலனா காசியும் கொடுத்து கணக்கு பண்ண சொன்னா கீழே போட்டுவோம் அதுக்கு அட்டையில பண்ணி காட்டி பயிற்சிக்கிறா போல அப்படி ஒரு பிம்பங்களை வச்சு போய் பார்த்து அங்க போய் உட்காந்துடா அதுவும் சமாஜியில போய் உட்காந்துட்டா கலைஞ்ச சித்தம் கூட அப்படியே உருவப்படும் அதுக்காகத்தான் தான் அடையும் பாக்கியத்தை உலகம் முழுக்க அடையணும்னு அவ பண்ணியிருக்காள் அவளுக்கு அந்த இடம் இல்லாமனா கூட அவளுக்கு நினைச்சு போடும் மனசு நம் போன்றவர்களுக்கு அது மாதிரி இடத்துல போனாதான் மனசு ஏகாகிரத்தை ஐக்காகிரத்தை அடையும் அதனால எல்லாரும் அவளுடைய அனுகிரகத்தை பூர்ணமா அடையணும் ரம்யஹேஷில் ஒரு டாக்டரா இருந்து அவர் ரொம்ப அழகா தர்மம் சொல்லிவிட்டார் வந்து நல்ல வைத்தியசாஸ்திரத்துல படிச்சவர் நல்ல சம்ஸ்கிருதம் ஞானம் நம்மத்தை அவ அவ ஆயுர்வேதத்தில் இருக்கிற வச்சனங்கள்லாம் சொன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஆன்மீக காண்டத்தில் சொன்ன வாக்கியமா தான் இருக்கு சரீரத்தை ரட்சிச்சுக்கிறதுக்கு சொன்னதெல்லாம் எல்லாம் வைத்தியம் மூக்க கடைசியில பார்த்தா ஆன்மீக காண்டம் தர்மமா தான் இருக்கு அது மாதிரியான அத்திகாலெல்லாம் இங்க இருந்து பெரிய திருக்கோட்டைக்கு ஒரு பெரிய பலம் கர்மங்கள் எல்லாரும் பண்ணிட்டு க்ஷமத்தடையணும் பெரிய மகாயுஜம் மகாபாரதம் இதெல்லாம் சங்கோபாங்கமாய் அன்னதானாதிகளுடன் எந்த பிராமண பூஜையுடன் நல்ல பக்தான ஆராய்ச்சி பல ஏழைகளுக்கு எல்லாம் அன்னமட்டு எப்படி எப்படி நடத்தணுமோ அப்படி எல்லாம் நடந்துட்டு பல வீரங்கள் இருக்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டையில பெரியநாச்சியாரா அரியநாச்சியார் அரியநாச்சியாருங்கிற அரியன் சப்தத்துக்கு பெரியன்னு அர்த்தம் அவர் சிதம்பாள்னு சொல்றோமோ இல்லையோ அது மாதிரி நம்பாளுடைய சன்னதி உங்களுக்கு பெருமையும் ஹனுமத் சன்னதி எல்லாம் இங்க கடை கடையக்குடி ராமனுடைய சன்னதி வாங்க போனா சர்வ குறையும் நீங்கும் அது மாதிரியான தெய்வங்கள்லாம் அமைஞ்ச தேசம் இந்த புண்ணிய தேசம் கோயில லட்சாட்சணவர் நடக்கிறது எல்லா தர்மங்களையும் எல்லாரும் ஈடுபட்டு எல்லாரும் ஸ்ரீ நித்திய மங்களம்னு ஆயுராரோக்கியமர்த்தாம்ச்ச भोगांश्चैवानुषङ्गिकान् ददाति ध्यायतो नित्यम् அபவர்கப்பிரதோ ஹரிஹி விஷ்ணுபுராணத்துல ரூபம் ஆரோக்கியம் அர்த்தாம்சா இவ்வளவு சௌந்தரியத்தை கொடுப்பான் பகவான் எல்லா ஆரோக்கியத்தை கொடுப்பான் ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுப்பனான் பகவான் நல்ல போகங்களை கொடுப்பனா என்னென்ன வேண்டும் நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுப்பனா மோட்சத்தையும் கடைசியில கொடுப்பனா ததாதி தியாயத்தோ நாள் என்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கானே விஷ்ணு புராணத்துல ஸ்மரிச்சா போரும் அவனை வந்து ரெண்டு மூணு மாசமா கேட்டு கேட்டு அப்படியே காதால வாங்கி வாங்கி உள்ள இறக்கிட்டு இருக்கோம் அதனால பிரபு எல்லா க்ஷமத்தையும் எல்லாருக்கும் கொடுப்பான் எல்லாரும் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம்னு நித்திய ஸ்ரீசமத்தியுடன் நித்திய மங்களத்துடன் பிரகாசிக்கணும்னு சாட்சாத் ருக்மிணிகாந்தான கோபாலனையும் பிரம்மனிஷ்டான எதிகளையும் நான் பிரார்த்திச்சுண்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் நாம் பழைத்து கிடந்தால் நாளை தினம் ஊருக்கு நமக்கு போல ராத்திரி காலத்துல நாளைக்கும் சொல்லுவதில்லை அதற்காக ஒரு சொல்ல பிராச்சீனமா சொல்றது அவன் கடைசியில ஆபத்தம்பரே சொல்லிவிட்டார் நான் தர்மா ஆயிரக்கணக்கான சூத்திரம் எழுதிட்டு கடைசியில போய் நான் மிஞ்சி போன தர்மம் எத்தனையோ இருக்கு வயசான கழவிகள்கிட்டேருந்தும் வயசான சூத்ராள்கிட்டேருந்தும் கட்டுக்கொண்டுட்டார் அப்ராமணாட்டியும் ஸ்திரீகளிடஸ்திபியோ வர்ணசேஷே பிரத்யேயா பிரத்யேயா ஸ்திரீகளிடத்துலையும் அப்ராமணாட்டியும் கேட்டுக்கொண்டாரு நான் கேட்டுக்கணுமே இன்னைக்கு அவர் சொல்றாரு பிச்சை செட்டியாரா அவர் சொல்றாரு அம்பாள் வந்து துர்கே இத்தனை நாளா இங்க பாரதம் சொன்னா அவ வந்து தரிசனம் பண்ணலையேங்கிறாருங்கிட்ட எங்கிறார் நான் போனது அவர் சொல்றாரு நான் தரிசனத்துக்கு போகணும்னு மலைபேஷ் சொன்னேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அன்னைக்கு போக முடியல மழையே எதுவுமே வந்துருக்கு உடனே சொன்னேன் அவள் அபிஷேகம் நடக்குதுன்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டாள் அவர் சொல்றான் நான் அம்பாள் நமஸ்காரம் பண்ற போது ராத்திரி சொப்பனத்துக்கு தனக்கு சொன்னான்னு சொன்னார் அவர் நீங்க நமஸ்காரம் பண்ணி வந்திருந்து ஏன் சொன்னால் நீங்க இன்னைக்கு வந்துட்டு அப்படி சந்தோஷப்பட்டாள் அனுசேஷேபிய பிரத்யேயாத் பிரத்யேயான் கடைசி சூத்திரம் ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தை எடுத்து பாருங்க அவன் ஸ்திரீகளிடத்துல காட்டா சிலுவா வயசான கல்விகள்கிட்ட அவன் அப்படி நம்ம அதுல அப்படி பண்ற இப்படி பண்ற வழக்கம்னு நம்ம சொல்லுவாள் வயசான ஸ்திரீகளுக்கு தெரியும் பிராமணாளுக்கு தெரியும் வயசானவாள்லாம் தர்மம் சொல்லுவாள் அப்படி நடந்தது தர்மம்னு சொல்லுவாள் பெரியவாள்லாம் ஏதோ தர்மம் தர்மம்னு சொல்லியிருக்காளோ அந்த தர்மம் எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுட்டு தர்மத்தை அனுஷ்டிச்சு அதனால எங்க தர்மம் இருக்கோ அங்க ஜெயம் எதோ தர்ம ததோ ஜெயா ஏன்னா யதோ தர்ம தத கிருஷ்ணா யத கிருஷ்ணோ ஜயா எங்க தர்மமோ அங்க ஜெயம் ஏன் எங்க ஜெயம் வருதுன்னா தெய்வம் வந்து அங்க உட்காந்து விடுவது தர்மம் இருக்கிற எதோ தர்ம ததகிருஷ்ணா எதகிருஷ்ண ததோ ஜெயா எங்க தர்மம் இருக்கோ அங்க தெய்வம் கோபாலன் ஸ்ரீஸ்பதி வந்து உட்கார்றான் அவன் உட்கார்ந்துற இடத்துல ஜெயம் ஜெயம் எல்லாம் வந்து அங்க ஒரே ஏரியா வந்து எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுத்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூஜத் துவா நீத்தன் மதின் மம எல்லா பாக்கியங்களும் அங்க வந்துடுறேன்னா சர்வ பாக்கியத்தையும் எல்லாருக்கும் பகவான் ஸ்ரீஸ்பதி கொடுக்க முடியாது பூர்வமா பிரார்த்திக்கிறேன் யாராரும் மனசுல என்னென்ன அரிஷ்டம் வேண்டும் நினைக்கிறாரோ அதெல்லாம் லட்சுமி பத்தியான கோபாலன் அப்படி எப்படி பக்தாளுக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்றேன் பெரியவாளுடைய அனுகிரகமும் அதே மாதிரி என்னைக்கு இருக்கணும்னு கேட்டுக்கொள்றேன் கோபிகா ஜீவனஸ்மரணம் பார்வதி ஜானகீகாந்தஸ்மரணம் காயத்ரி எத்தனை உஷத்தின்னு தெரிஞ்சுக்கணும் அதை ஜபிக்காம விடவே கூடாது அதனாலதான் பல குடும்பங்கள் கெட்டு போயிடுச்சு அவன் வேற எல்லாம் நன்னா இருக்கும் ஜாதகத்தை பார்த்தா ராஜயோகம் இருக்கும் தரித்திரனா இருக்கான் காயத்ரி விட்ட பார்ப்போம் அதுதான் காரணம் காயத்ரியை விடவே கூடாது காலையில் நின்றுதான் பண்ணணும் திஷ்டே பூர்வாம் ஆசீதோத்தராம் சஜோதிஷா ஜோதிஷோ தர்சனா பௌத்தியோபாசனம் சரியா காயத்ரி பண்ணுங்க மறதி இருக்கா பாருங்க மர மறதி இருக்குங்கிற பாருங்க அவெல்லாம் சஞ்ஞானத்தை விட்டவன் காயத்ரி ஜபிக்கிறவன் இருக்கிற தெருவில் இருக்கிறவனுக்கு கூட மறதி வராதுன்னு அப்படிப்பட்ட மகாமந்திரம் அது அந்த மகாமந்திரத்தினுடைய பெருமை தேவி பாகவதத்தில் அம்பாளை சொல்ல வேண்ட கிரந்தம் ஒல்லி அம்பாள் ஒல்லியோ காயத்ரி நித்தியம் அனர்ஹ सर्वकर्मसु यदन्ना कुरुते कर्म न तस्य फलभाग् भवेति சந்தியோபாசனத்தோட்ட விட்டுவிட்டு ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணினானியான அந்த கர்ம பலம் இல்லாம போயிடும் நாள் எதன்னா कुरुते कर्म न तस्य फलभाग् भवेति உபநயனமான கர்ம உபநயனத்தினால ஏற்பட்ட பயனை அடைய மாட்டான் சந்தியோபாசனத்தை விட்டவன் இந்த பூர்வா சந்திய சந்தி பஷ்டிம சந்தி மாத்தியான்மிகம் இதெல்லாம் ஸ்ரத்தையா பண்ணணும் அது மாத்தியான்மிகத்தாலே ஸ்தூலம் சூக்மம் காரணம் இந்த சரீரங்கள்லாம் சுத்தமா இருக்கு இந்த தூணு ஒரு மந்திரம் சொல்றோமே அது இந்த ஆபோஷ்டாமயோபுவான்னு ஒன்பதா பிரிச்சு புரோட்சணம் சிரஸ்ல நடுப்புற எஸ்யக்ஷயாய ஜிம்மகான்னு பாதத்துல புரோட்சணம் இதை போய் சொல்ற போது ரிஷிகள் சொன்னாய் இந்த மந்திரத்தை முழுக்க சொல்லிவிட்டு கடைசியில ஒரு தடவை மேல புரோட்சிச்சுன்னா போரும்னா இருக்கார் இன்னொரு ரிஷி சொன்னார் மூணா பிரிச்சு மூணு தடவை புரோட்சிச்சுன்னா போரும்னார் ஒருத்தர் ஒன்பதா பிரிச்சு பண்ணிக்கணும்னா இப்போ ஒன்பதா பிரிச்சு பண்ற ரீதியில தான் நாமெல்லாம் சந்தியோபாசனத்தை பண்ணிட்டு இருக்கோம் அனு ஒரு புரோட்சணம் அப்புறம் உடனே தான ரெண்டாவது மூன்றாவது நாலாவது இப்படி வந்து புரோட்சணம் இந்த புரோட்சணத்தை ஒன்பது எண்ணத்துக்கு நம்ம பெரியவாள் அங்கீகரிச்சிருந்தாள்னா என்ன சொன்னாலும் இது பலம் ரிஷி எல்லாம் சொல்ற போது பாதத்துக்கு பாதம் மூச்சுக்குண்டானே பிரம்மஹத்தியம் எப்போகத்தின் ஒரு பாதத்துக்கு பாதம் பஞ்ச மகாபாபம் போடுறா அதாவது ஒரு ஒரு தடவை புரோட்சணத்துக்கு புரோட்சணம் பிரம்மஹத்தியாதி தோஷம் பாதே பாதே கிபே துவாரி பிரம்மஹத்தியம் யபோகதி அப்படி போய் ரிஷிகள் சொல்லிவிட்டால் அதனாலதான் பல பலவாறாக பிரிவு இருந்தா கூட இந்த ஒன்பது நம்ம எல்லாம் கை கொண்டதுக்கு என்ன காரணம்னா மகாபாபம் போடுது இது என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஒன்பது தினம் தான் புரோட்சிச்சு விடுவோமே சொல்லி ஆபோஹிஷ்டா சுப்பிரசுத்தா கவபாதா பவந்தி தே பாதே பாதே சிபே துவாரி பிரம்மஹத்தியம் வியபோகதி ஆபோஹிஷ்டா சுப்பிரசுத்தா முன்னாள் எல்லாம் நான் பிரவச்சனம் ஒரு மாசம் அரை மாசம் சொன்னா சந்தியோபாசனத்தை பத்தி காலையில நாத்திக்கிற இன்னைக்கு வச்சுக்கிற வழக்கம் உண்டு ஒரு மணி ரெண்டு மணி சொல்றது அப்படி சம்பிரதாயம் உண்டு மந்திரார்த்தங்கள்லாம் சொல்றது உண்டு இப்போ இதுக்கு அவசியம் இல்லை எல்லாரும் ஸ்ரத்தையா பண்ற அதனால சொல்ல வேண்டாம்னு விட்டுட்டேன்னு வச்சுக்கலாம் அப்படி சொல்ற வழக்கம் உண்டு ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணலாம் அதுதான் நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நான் பரிகாசமாவோ குத்தலாவோ சொல்றதான்னு நினைச்சுக்கூடாது காயத்ரியை விட்டு விட்டு பாக்கி எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை அது எல்லா விஷயங்களையும் சேர்ந்து சொன்ன விஷயம் அதனால ஏதோ மந்திரம் தெரிஞ்ச மட்டும் மந்திரம் போதும் ஜலத்தை குட்டணும் குட்டின்னு இருந்தா அப்புறம் அடுத்த ஜென்மாவில மந்திரம் நல்லா தெரிஞ்சுன்னு குட்ட முடியா வரும் அதுக்கு அடுத்த ஜென்மாவில மந்திராட்சம் தெரிஞ்சு உபாசனத்தோட பண்ணுவேன் அப்புறம் பல ஜென்மா பகுனாம் ஜென்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபஞ்சது வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு கடைசியில இன்னைக்கோ ஒரு நாளைக்கு விடுதலை உண்டு கரையறி விடலாம் ஆகினால அவசியம் அதை பண்ணணும் இப்படியெல்லாம் மந்திரங்கள்லாம் வந்து ஒரு ஒரு மந்திரமும் மகாபலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அர்த்தம் காயத்ரி ஜபம் தியானம் உபஸ்தானம் இதெல்லாம் இப்படி பலவாறாக பிரிச்சு சொல்லியிருக்கா இதுக்குள்ள தியானம் தான் ரொம்ப விசேஷம் நவகிரக தர்ப்பணம் கேசவாதி தர்ப்பணம் நம்ம ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல நவகிரக தர்ப்பணம் பண்ணி கேசவாதி தர்ப்பணம் பண்றது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பகவானுக்கு மட்டும் சொல்லிவிடுவார் ஏன்னா பகவானுக்கு பண்ணிவிட்டா அந்தான் நன்யா தேவதாக பாக்கி தேவதைகள்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு போரும்னு நம்ம சம்பிரதாயத்துல ஆதித்யம் தர்ப்பியாமி சோமன் தர்ப்பியாமி அங்காரகம் தர்ப்பியாமி நவகிரகத்துக்கு பண்ணிவிட்டு கேசவாதி தர்ப்பணம் பண்ற வழக்கம் எல்லாம் ஆறாறு என்னென்ன சம்பிரதாயப்படி பண்ணிட்டு இருக்கோமோ அது மாதிரி பண்ணணும் இதெல்லாம் ஸ்ரத்தையா பண்ணினா அதனால குடும்பம் க்ஷேமத்தை நம்முடைய ஒரு ஸ்ரத்தை குழந்தைகளை காப்பாற்றும் அவன் கொஞ்சம் அவநம்பிக்கை உள்ளவனா இருந்தா கூட பின்னாடி நம்பிக்கை அவனுக்கு ஏறி போயிடும் அது அதெல்லாம் மனசுக்கு வாய்ந்து விவேக்கு காலா காலத்துல குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணணும் நூறு குழந்தைகளுக்கு இப்போ புதுசுவாமிகளுடைய ஏற்பாட்டுல உபநயனம் நடக்க போறதா அவன் அப்படி எப்படி ஏழை குழந்தைகள் கொண்டு போய் இங்க பண்ண சொல்லி சொல்லலாம் நல்ல முறையில மந்திரங்கள் நன்னா சொல்லி வைக்க முடியாவா பண்ணுவாள் இது மாதிரி லோகக்ஷேமார்த்தமா அவ பண்ற போது குழந்தைகளை பணக்காரா கூட கொண்டு போய் விட்டு நிறைய பணத்தை கொடுத்து பெரியவா சந்தியில உபநயனம் நடக்கிறதுன்னு கொண்டு போய் உபநயனம் பண்ணலாம் உபநயனத்தை ஒத்தி போடப்படாது அவன் காட்டா என்ன சொல்றான் சீமைக்கு போயிருக்காரு இங்க மச்சனா அவர் வரணுங்கிறான் அவர் ஷீமையிலேருந்து வந்து காயத்ரி வர சொல்லணுமா இவனுக்கு இங்க இருக்கிறவன் சொன்னா போறாதா அவங்கிட்ட வழி வாங்கி ஆகணும் இவனுக்கு இந்த சீவி சனத்தி அதுக்காக சீமைக்கு போயிருக்கார் அவர் வரலங்கிறான் இதெல்லாம் சரியான காரணம் அல்ல அவன் அவர் வரத்துக்கு முன்னாடி பண்றதே நல்லது அப்படித்தான் பண்ணணும் यावज्जीवनपर्यन्तम् कृतन्याम्यः कराति च कथयतमो विप्रः तेजसा तपसा உயிருள்ள மட்டும் ஒருவன் திரிகாலம் சந்தியோபாசனத்தை ஒருத்தன் பண்ணினானே ஆனா அவன் சூரியனுக்கு ஒப்பானவன் சொல்லிவிட்டார் யாவஜீவன பரியந்தம் தேஜஸ்னாலையும் தபஸ்னாலையும் சூரியனுக்கு ஒப்பாக ஆயிடுவனாம் சத்யோபாசனத்தை விடாம மூன்று காலமும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு புண்ணிய புருஷன் காலடி வெச்ச இடம் இருக்கே அந்த வெச்ச மண்ணெல்லாம் பாபத்தை போக்குங்கிறார் பெரியவா நாள்ல எல்லாம் அர்ஜுன்கள் வந்து வீட்டுல ஜுரம் பிரஜை இல்லே இன்னும் காலம் அஞ்சு மணிக்கு வா ஸ்நானம் பண்ணிட்டு ஆத்துக்கு வரும்போது சொல்லுவாள் இருட்டுல சௌக்கியமா போடும்னு சொல்லிட்டு வருவாள் ஒரே இருட்டு அவ மூஞ்சி தெரியாது இவா மூஞ்சி தெரியாது அங்கிருந்து இவா ஸ்தோத்திரம் இருந்து வருவாள் கேட்டு அங்கிருந்து கத்துவாள் இவா காலடி வச்ச மண்ணை எடுத்து கொண்டு போய் விடுவான் மறுநாள் காலம்புல அந்த அஞ்சு மணிக்கு அங்க வந்து அவன் போன்ல டெலிபோன் மணினி அடிக்காம வந்து நிப்பான் அஞ்சு மணிக்கு அங்க வந்து நிப்பான் தேவலே ஜுரம் தேவலையா போயிடுச்சு இன்னைக்கு தலைக்கு ஜலம் போட போறதுமான் மறுநாளைக்கு ஆமா இந்த சரீரத்துல இருந்துட்டே சரீரத்தோட இருந்துட்டே அவன் மோட்சத்தை அடைஞ்சவன் துக்கங்கள் அவனை பாதிக்காது சந்தோஷமா இருப்பன்னு சொன்னாள் ஜீவன் பவித்ராணி சத்யம் ஸ்பர்ஷமாத்திரதா கங்காதி புண்ணிய தீர்த்தங்களே மூன்று காலமும் சந்தியோபாசனவன் கையா பண்றவன் கையால தொட்டா பாபிகள் அங்க ஸ்நானம் பண்ணி விட்ட பாபங்கள்லாம் கங்கைக்கு போயிடுமா பவித்ராணி சாப்பிட்டா போரும் திருசந்தியம் காய்ச்சி பண்றவாளே பார்த்தா எப்படி கரு கருடனை கண்ட பாம்போடும் அது மாதிரி வைனதேயாதிரோணம் ஸ்வேச்சயாஜே திருசந்தியா உபாசனத்தோத்தம் தெரிஞ்சு முத்துத்தானியான அவன் பண்ற ஸ்ராத்தமோ பூஜையோ அர்ச்சனத்தையோ தேவதைகள் பித்திருக்கள் கிரகிக்கிறது இல்லையா நகிருந்தி சுராகா பூஜாம் பிதரஹா பிண்ட தர்ப்பணம் ஸ்வேச்சையா ஆமா தன்னுடைய பிரஜையோட கூட சிலவன் வந்து நூத்தஞ்சு டிகிரி ஜுரமா இருக்கும் சந்தியா காலத்துல மறந்து போயிடும் அது பாதகம் இல்லை ஏதாவது ஆபத்துக்குள்ள விட்டு போயிடும் குத்தம் இல்லை நல்ல வசதியா இருந்து சந்தியா காலத்துல பந்தாடுறது டிஃபன் பண்றது அப்படி பண்ணிட்டு இருந்தானா அவன் பண்ற பூஜையோ பிண்ட தர்ப்பணங்களையோ பித்திருக்கள் கிரகிக்க மாட்டானா இதெல்லாம் ரொம்ப அவசியமான காரியம் அதனாலதான் நான் சொல்றேன் என்ன இதுக்கு விரோதமான காரியம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அதை குறைச்சிக்கணும் சந்தியோபாசனத்தை விடவே விடாது அது காலத்துல பண்றது ரொம்ப விசேஷம் அப்படி பண்ண முடியல காலத்துல பாரத யுத்தத்திலே சந்தியா காலத்துல யுத்தம் பண்ணணும்னா துரியோகனம் சாயந்தரம் மணி ஆறாயிடு தப்பா சந்தியாவந்தனம் பண்ணணுமே எனக்கு இஷ்டம் இல்லையே பண்ண இஷ்டம் இல்லைன்னா வேணும்னு அமாவாசை அன்னைக்கு தான் இறங்கி போட்டுவேன்னு பிரதிவாதி வைக்கல் சொன்னார் எப்படி வந்து வாதி வாதி வைக்கல் வர்றமோ அது மாதிரி சொன்னான் இப்ப எந்த மணினார் தர்மபுத்திரார் ததைவ மகாராஜ தம்சிதாரணமூர்தனி சஞ்சாகதம் சஹசிராம்சும் ஆதித்யமுபதஸ்திரே தேர்ல இருந்தபடியே கவச்சங்களை போட்டுண்டே காயத்ரியை ஜபிச்சு சூரியனை தியானம் பண்ணிவிட்டார் தர்மபுத்திரன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சாதேவன்கிறார் வியாசர் பாரதத்திலே சேதசைவ மகாராஜ தம்சிதாக ரணமூர்தனி சஞ்சாகதம் சஹசிராம்சம் ஆதித்யம் உபதஸ்தினே சூரியனை தியானம் பண்ணிவிட்டாள்னு சொல்றாள் பஞ்சோபாசனம் எத்தனை அவசியமா இருந்தா அப்படி பண்ணுவாள் ஆமா தீர்த்தம் கிடைக்கலன்னா மண்ணையாவது அள்ளி போனோம் மணலையாவது எடுத்து அர்க்கியப்பிரதானம் பண்ணோம்னு சொல்லியிருக்கா அப்படி எங்க பெரிய தோப்பினார் அப்படி ஒரு தடவை பண்ணாளா ராமேஸ்வரம் போறவங்க ஒரு கணத்தங்கரையில வந்தது நாலரை மணி இங்கேயே ஸ்நானம் பண்ணி சந்தியோபாசனம் பண்ணுவோம் நாளா கூட போன ஒரு சிஷ்யர் இது அண்ணன் ஒரு தீர்த்தம் இருக்குன்னு விட்டா அவன் பேச்ச கேட்டுன்னு போயிட்டா போனா அங்க ஆறு மணிக்கு போனா தீர்த்தம் இல்லை மணல் எடுத்து அர்க்கியப்பிரதானம் பண்ணாளா அதை பார்த்துட்டு இந்த கிராமங்கள்லாம் ஆச்சரியப்பட்டுதான் அவன் ஒரே ஜோதிர்மயமா இருப்பாள் இந்த தோப்பனாரும் பெரிய தோப்பனாரும் சேர்ந்து வந்தாலேயானா சூரியனும் சந்திரனும் வரா போல இருக்கும் அப்படிப்பட்ட புண்ணிய புருஷா அவளுக்காக சூரியன் காத்துக்கிட்டு இருப்பான் அவ வாழ்நாள்ல உதயமாய் ஸ்நானம் பண்ணி சந்தியோபாசனம் பண்ணாளுங்கிற நாளே இல்லை அந்த உதயோபஸ்தானம் பண்ணி அப்படி அனுஷ்டானம் பண்ணினவர்கள் அவர்கள் அப்படி மணல அள்ளி பண்ணினாளா அது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா இப்போ ஒடி காலம் ஒம்பளதுன்னு உட்காந்துருக்கான் கால நீட்டிக்கிட்டு தூங்குறேன் கூப்பிட்டா கோவிச்சுக்கிறேன் காபின்னா வாய புழக்கிறேன் கிருஷ்ணாயில விட்டுனோம்னே வாயில போ விடவே விடாது அதை எவ்வளவு தூரம் அனுஷ்டிக்க முடியுமோ அது மாதிரி அவரவர்கள் தங்களுடைய தேச காலத்துக்கு தக்கவாறு சுகர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அர்க்கிய இருக்கே அந்த அர்க்கிய பிரதானத்தை காலத்துல பண்ணிவிட்டா പരമശ്രേയസ് പരമക്ഷേമത്തെ കൊടുക്കും അനുഷ്ഠാനികം തഥാ மந்திரங்களை ஜபிக்க முடிஞ்சா ஜபி இத சந்தியோபாசனத்தை விட்டுவிடாதே என்னார் இது அவசியம் பண்ணணும்னு சொன்னார் கிருதகிருத்யா சுவாமி மட்டும் தன் சரியா ஜபிச்சு விட்டான்னா கிருஷ்ணகிருஷ்ணன் ஆயிடுவான் காயத்ரி காயத்ரீ சஹசிரதயம் குருவன்னே சுரை போ ஒருத்தன் சந்தியா காலத்துல அர்க்க பிரதானம் பண்ணி மூவாயிரம் காயத்ரி ஜபிச்சு விட்டானேனா தேவர்கள் இவனை வந்து பூஜை பண்ணுவாளாம் தேவலோகத்துல இருந்து காயத்ரி ஜபமேவதா சஹசிரத்ரிதயம் குர்வன்னே च सहस्रत्रिदयम् कुर्वन्ने सुनैः पूज्यो भवेन्मुने यदक्षरैकसंसिद्धे वर्धते ब्राह्मणोत्तमः हरिशङ्करकञ्जोच्च सूर्याचन्द्रमुदाजनैः चन्द्रहुदाजनैः यदक्षरैकसंसिद्धे वर्धते ब्राह्मणोत्तमः हरिशङ्करकञ्जोच्च सूर्याचन्द्रहुदाजनैः காயத்ரி இருபத்தி நாலு அக்ஷரம் சதுர்விம்சத்தி அக்ஷரா காயத்ரின்னு அந்த காயத்ரியில உள்ள ஒரு அக்ஷ- ஒரு அக்ஷரம் இவன் ஜபம் காயத்ரி ஜபம் பண்ணத்துல ஒரு அக்ஷரத்தினுடைய புண்ணியம் இருக்கே அந்த புண்ணியம் என்ன பண்ணும் பிரம்மா விஷ்ணு சிவன் சூரியன் சந்திரன் அக்னி இவர்களை இவன் விருத்தான்னா அவ பயப்படவன் இந்த காயத்ரி ஜபிக்கிறவன் ஒரு அக்ஷரத்தினுடைய சித்தியை பண்ணிட்டவன் இருபத்தி நாலு அக்ஷரத்தினுடைய புண்ணியம் அப்புறம் இருக்கட்டும் ஒரு அக்ஷரம் காயத்ரியில உள்ளத்தினால ஏற்பட்ட புண்ணியம் இருக்கே அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கின்றவனோட பிரம்மாதி தேவர்களெல்லாம் எதிர்க்க முடியாதான் यदक्षरैकसम् सिद्धे वर्धते ब्राह्मणोत्तमः हरिरङ्गदकञ्जो सूर्यान्द्रहुताशनैः पादतिदन्ध्याम् स नक्षत्राम् मध्याह्ने मध्यभास्कराम् सूर्याम् पश्चिमाम् सन्ध्याम् त्रिस्रसन्ध्या उपासते தான் விடியற் காலம் ஒரு ரெண்டரை நாழிகை ஒரு மணிக்கு ரெண்டரை நாழி தான் அந்த ரெண்டரை நாழி மூணு நாழின்னு சொல்லியிருக்காள் அஞ்சு மணிக்கு முன்னாடி கூட பண்ணலாம் நாலே இருந்து கூட பண்ணலாம் அப்போ நட்சத்திரம் இருக்கும் நட்சத்திரத்தோட கூடின காலத்தில் பண்றது ரொம்ப உத்தமமா ஆமா மத்தியானத்துல சூரியன் நேரம் வரபோது பண்ணணும் சாயங்காலத்துல சூரியன் அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிற போது பண்ணணும் மறையிற போது பண்ணணும் இது ரொம்ப உத்தமமா இந்த மாதிரி பண்றது மத்தியாந்தே மத்தியபாஸ்கர சூரியாம் பஸ்திமாம் சந்தியாம் திஸ்ரஸ்தன்யா உபாசதே காலம் சந்தியோபாசனம் பண்றது உத்தமம் நட்சத்திரங்கள்லாம் அஸ்தமனத்தை அடைஞ்சு விடும் அப்படியே கிழக்கு வெளுத்துட்டு இருக்கும் அப்பொழுது பண்றது மத்தியமம் சூரியன் உதயமான பிறகு சந்தியோபாசனம் பண்றது அதமம் உத்தம மத்தியமாருத்தாரக காலையில அஞ்சு மணிக்கு ஒருத்தன் சந்தியோபாசனம் பண்ணி காயத்ரிய சாஸ்திராவர்த்தி பண்ணி நின்றுண்டும் ஜபிச்சுட்டானே ஆனா குடும்பத்துல எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்கும் இருக்கட்டும் அத்தனையும் போயிடும் ரெண்டு காரியம் சேர்த்து வச்சிருந்து தௌ பாதவுட்டு சமூக கிருத்துவா ரெண்டு காரியம் சேர்த்து வச்சிருந்து நல்லா நேரக்க நிக்கணும் லைட்டா நிக்கணும் கையை மேல தூக்கிண்டு வஸ்திரத்துக்குள்ள கையை வச்சிருந்து முகத்தை மறைச்சிருந்து அது மாதிரி ஜபம் பண்ணணும் அதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் ரொம்ப சொல்லியிருக்காரு அப்படி ஜபிப்பதற்கு என்ன காரணம்னு இந்த பிரணவம் இருக்கே ஓங்கார புருஷைவ காயத்ரி சுந்தரி மதா தயோ சயோக காலே து வஸ்திரமாச்சாத்திய கண்யதே காயத்ரிங்கிறவள் திவ்ய ரூபவதியான ஸ்ரீ இந்த ஓங்காரம் திவ்ய ரூபவானான பரமாத்மா அவ ரெண்டு பேர்களும் கல்யாணம் பண்ணிக்கிறா போல ஒரு மாலை போட்டு ஊஞ்சலாடுறா போல இந்த சமயம் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வஸ்திரத்துக்குள்ளே வஸ்திரம் ஆச்சாத்திய கண்ணியத்தை வஸ்திரத்துக்குள்ள கையை வச்சுன்னு ஜபிக்கணும்னு இப்படி எல்லாம் ரிஷிகள் பலவிதமான காரணங்கள் சொல்லியிருக்காள் வஸ்திரத்துக்குள்ள கையை வச்சுன்னு முகத்தை அப்படி மேல சூரியனுக்கு நேரம் அப்படி கையை உள்ள வச்சுன்னு அப்படி அப்படி ஜபம் பண்ணணும் அது மாதிரி ஜபிச்சா ஆயிரம் ஆவர்த்தி ஜபிச்சு விட்டா அவன் சூரியனுக்கு சமானமா ஆயிடுவன்னு சொல்றாள் முடியல நூத்தி எட்டாவது ஜபிக்கணும் அதுவும் முடியல ஐம்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினெட்டு பத்துக்கு குறையப்படாது ஏன்னா ஆபத்தால் கூட பத்து காயத்ரி குறைபடாதுன்னா ரொம்ப ஆபத்தா இருந்தது ஆத்துல ஆறா வயசான கழவாளுக்கு வீழ்த்தம் இருந்தது அப்ப பத்தாவர்த்தி பண்ணு போறோம் அதுக்காக நித்தியம் பத்தாவர்த்தி பண்ணா நித்தியம் யாருக்கோ வீழ்த்தம் அர்த்தம் அவன் அப்படி பண்ணக்கூடாது நித்தியம் ஆபத்துன்னு அர்த்தம் அப்படி பண்ணலாமோ ஏதோ ஆபத்து காலத்துல சொன்னத்தை வந்து எல்லா காலத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாமா அப்படி அப்படி உபயோகப்படுத்திக்கூடாது ஆகினாலே நிறையா தான் பண்ணணும் மகாபாபங்கள்லாம் போகும்